திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் கங்கையை செடையுள் வைத்தார் கதிர் போரி அரவம் வைத்தார் திங்களை திகழ வைத்தார் திசை திசை தொழவும் வைத்தார் மங்கையை பாகம் வைத்தார் மான்மரி மழுவும் வைத்தார் அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயனையாரனாரே பொடிதனை பூச வைத்தார் பொங்கு வெண்ணூலும் வைத்தார் கடியதோர் நாகம் வைத்தார் காலனை கால வைத்தார் வடிவுடை மங்கை தன்னை மார்பிலோர் பாகம் வைத்தார் அடியினை தொழவும் வைத்தார் ஐயனையாரனாரே உடைத்தரு கீழும் வைத்தார் உலகங்களனைத்தும் வைத்தார் படைத்தரு மழுவும் வைத்தார் பாய்புலி தோலும் வைத்தார் விடைத்தரு கொடியும் வைத்தார் வெண்புரி நூலும் வைத்தார் அடைத்தர அருளும் வைத்தார் ஐயனையாரனாரே தொண்டர்கள் தொழவும் வைத்தார் தூமதி சடையில் வைத்தார் இண்டையை திகழ வைத்தார் எமக்கென்று இன்பம் வைத்தார் வண்டு சேர்குழலி நாளை மறுவியோர் பாகம் வைத்தார் அண்டவானவர்கள் அவர்கள் ஏத்தும் ஐயனையாரனாரே வானவர் வணங்க வைத்தார் வல்வினை மாய வைத்தார் கானிடை நடமும் வைத்தார் காமனை கனலா வைத்தார் ஆனிடையைந்தும் வைத்தார் ஆட்டுவார் கருளும் வைத்தார் ஆனையின் உரிவை வைத்தார் ஐயனையாரனாரே சங்கணி குழையும் வைத்தார் சாம்பல் மெய் பூச வைத்தார் வெங்கதேர் எரிய வைத்தார் விரி பொழிலனைத்தும் வைத்தார் கங்குலும் பகலும் வைத்தார் கடுவினை களைய வைத்தார் அங்கமதோத வைத்தார் ஐயனையாரனாரே பக்தர்கட்கருளும் வைத்தார் பாய்விடை ஏற வைத்தார் சித்தத்தை ஒன்ற வைத்தார் சிவமதே நினைய வைத்தார் முக்தியை மூற்ற வைத்தார் முறை முறை நெறிகள் வைத்தார் அத்தியின் உரிவை வைத்தார் ஐயனையாரனாரே ஏருகந்தேர வைத்தார் இடைமருதிடமும் வைத்தார் நாறு பூங்கொன்றை வைத்தார் நாகமும் மறையில் வைத்தார் கூறுமை பாகம் வைத்தார் கொல்புலி தோலும் வைத்தார் ஆறுமோர் சடையில் வைத்தார் ஐயனையாரனாரே பூதங்கள் பலவும் வைத்தார் பொங்கு வெண்ணீரும் வைத்தார் கீதங்கள் பாட வைத்தார் கிண்ணரன் தன்னை வைத்தார் பாதங்கள் பரவ வைத்தார் பக்தர்கள் பணிய வைத்தார் ஆதியும் அந்தம் வைத்தார் ஐயரையாரனாரே இரப்பவர் கீய வைத்தார் ஈபவர் கருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடனரகங்கள் வைத்தார் பரப்புநீர் கங்கை தன்னை படர்ஷடை பாகம் வைத்தார் அரக்கனு கருளும் வைத்தார் ஐயனையாரனாரே சுவாமி செம்பொர் ஜோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருச்சிற்றம்பலம்